இப்படி எல்லாம் பாராட்டுறான் கோவலம் யார கண்ணியே முதல் நாள் இல்ல மாசரு பொன்னி பலம்புரி புத்தி காசரு விதையே கரும்பிய தேனி அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தி பெருங்குறிவாணிகன் பெருமடமகளி இதெல்லாம் பாராட்டினான் இப்படி எல்லாம் இந்த பெண்ணின்பத்தில் திளைக்கின்றவர்கள் இப்படி எல்லாம் தொடக்கத்திலே அது மாதிரி இருந்து சுருள் பொறி கூடையர் சுருள் பொறி கூடையர்னா விளங்காது கர்லி அப்படின்னு சொன்னா விளங்கும் ஏன்னா அந்த பெண்பாவுடைய இது அப்படி சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு அல்ல நீண்ட கூந்தலா இருக்கான் அது இவனுக்கு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியா இருக்கான் அந்த சுருள் புரி கூழையர் சூழலில் பட்டு அந்த பெண்ணின் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து உன்னை பற்றிய சிந்தனையே நான் நீங்கி இங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து எய்த்தனன் இந்த துன்பத்திற்கு ஏதுவான இருளுக்கு ஏதுவாக இருக்கிற இந்த உடம்பு நான் புரிஞ்சிருக்கேனேப்பா நீ தான் என்னை எடுக்கணும் எய்த்தனன் எய்த்தனன் ரொம்ப வருந்துகிறேன் மைத்தடங்கன் வெருள் புரிமானன்ன நோக்கிதன் பங்கே மைத்தடங்கன் வெருள் புரிமானன்ன நோக்கிதன் பங்கே பாருங்க நான் பெண்ணின்பத்துல இருந்து நீந்தணும்னா ஆனா நீ அப்படித்த என்ன அங்கேயும் பெண்ணு கூட இருக்காங்க யாரு நம்ம அம்மா இருக்கிறாங்க நீங்களா நம்ம அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா <laughs> நம்ம அம்மா எப்படி இருக்காங்கன்னா அது போற போக்கில் சொல்றாரு என்ன என்னது ஆமா மைத்தடங்கன் நம்ம அம்மா கண்ணு அப்படி கருகருகருகருன்னு அப்படி இருக்கும் ஆனா உள்ள அந்த விழி இருக்கும் அருமையா கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அருட்கண் அல்லவா அதனால மைத்தடங்கன் வெருள் புரி மான் நோக்கி மான் எப்படி பார்க்கும்போது எதை கொண்டு போய் என்ன தெரியுமா எங்க ஏதாவது தீங்கு இருக்கோ யாராவது அடிக்க வருவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அந்த அந்த அந்த யாக்கம் அது போலதான் பெரும்பாலும் அச்சமும் நானும் மடனமும் திருத்தல் நிச்சயமும் பெண்பார் புரிய என்ற சொல்காப்பியம் பெண்களுக்கு அச்சமும் பொதுவா தான் போகும்போதே அது ஒரு அச்சத்தோடவே தான் போகலாம் ஏன்னா அப்ப கிமுல சொன்னும் ஆனா இப்போ இருக்கும் இல்லாம இருக்க முடியாது ஏன் திருவள்ளுவர் பண்புடையார் பற்றும் உலகம் உம் அதுக்கு ஒரு திருக்குறள் அழுகின்றேல் மண்புக்கும் ஆயுதன் இந்த உலகத்துல ஏதோ சில பண்புடையவங்க இருக்கிறதுனால அந்த உலகம் இருக்குதுப்பா இல்லன்னு அந்த உலகம் தானா போயிடும் அப்போ ஏதோ உலகம் இருக்குன்னு சொன்னா யாரோ பண்புடைய இருக்காங்க கண்ணுக்கு தெரியாம ஆடவர் பெண்டிடலாம் அதனாலதான் அந்த இருக்க தவிர நம்மாலாம் இல்ல என்று சொன்ன <laughs> எனவே ரொம்ப அருமையாக இந்த பாட்டு சுருள் பொறி கூடையர் சூழலில் பட்டு இன் திறம் மறந்து இங்கு இருள் ஆக்கையில் ஆக்கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடங்கன் வெருள் புரி மானன் நோக்கி அப்படி இருக்கிற எங்க அம்மா அந்த அம்மாவை உடவே தன்னுடைய ஒரு பாதியில் வைத்திருக்கின்ற பெருமானி பங்க விண்ணோர் பெருமான் அருள் விண்ணோர் பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கிறாய் அருள் புரியாய் இந்த ஆன்மா கரையேறுவதற்கு நீதான் அருள் செய்யணும் ஏ உடையாய் நான் உன்னுடைய உனக்குள்ள இருக்கிற பணியாளன் நீ என்னை அடிமையாக உடையவன் நீ தான் செய்யணும் ஊராரா செய்வாங்க அதனால உடையாய் அடியேனும் அடைக்கலமி என்று பண்ணார் மாழமை பாவிய கண்ணியர் மாழமை பாவிய கண்ணியர் மாழமைன்னு என்ன இருக்காங்க மாழமை அங்க என்னது மாழை ஒன்கண் பறவை தந்து ஆண்டான் இந்த கண் பார்வை அந்த அச்சுற்ற கண்ணாக இருக்கும் போதே என்ன யாராலே நீ தீங்கு வரக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே பார்ப்பாங்க அது அந்த அச்சத்தோடு கூடிய கண் அதனால அப்படிப்பட்ட மாழமை பாவிய கண்ணியர் வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் சிவ சிவ <laughs> இதெல்லாம் இப்ப இனிமேலாம் இப்ப வழங்க அப்ப வழங்குச்சு இனிமேல வழங்காது எது ஐயா நம்ம காலையில தயிர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பானையில வச்சிருப்பாங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த மூடியை திறப்பாங்க ஒரு பெரிய மத்த போடுவாங்க அதே மேல பெரிய பெரிய பாருங்க வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் அதனால நல்ல பெரிய மத்து வைத்துக் கொண்டு பெரிய பானையில நிறைய தயிர் இருக்குது அத மேல கயிறு கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி நின்று இப்படி இழுப்பாங்க இழுப்பாங்க ஏன்னா கீழே வந்து நல்ல நாலு படி பால் அஞ்சு படி அந்த தயிர் இருக்கும் அவ்வளவு தயிர் அந்த மத்தில உடஞ்சி உள்ள செதறி போய் அது மோராகி எதெல்லாம் அந்த நல்ல சத்துணவா இருக்கோ அதெல்லாம் வெண்ணையா திரண்டு அப்படி வரும் இல்லைங்களா அப்புறம் அந்த மத்து எடுத்துட்டு வச்சா அப்படி உருட்டினாங்கன்னா பெருசு இருக்கும் வெண்ணெய் இல்ல அந்த வெண்ணையத்தான் என்ன பண்ணும் உருக்கணும் தென்னையை உருக்கி அதுல ரெண்டு கருவேப்பிள்ளைய இது முருங்கலை போட்டு ஆமா போட்டு அந்த முருங்கல இருக்கிற அந்த நெய்யத்தான் கொஞ்சம் நம்ம தொண்டையில சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து ஒரு நாலு மணி நேரம் பாடலாம் அதான் அந்த மாதிரி சிவ சிவ நம்ம என்ன பண்றது ஆகவே இப்படிப்பட்ட நான் அப்படி எல்லாம் உடைந்தேன் தரமலர்த்தால் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் அடிக்கடி சொல்றனே திருவாசகத்துல பிரிவாற்றாமையும் இன்னொன்னு என்ன இருக்குது நன்றி உணவு இருக்குது இந்த பிரிவாற்றாமை எப்போது வந்து என்னால் வணங்குவன் சின்ன பிள்ளை மாதிரி நான் என்னைக்கு வந்து நான் இன்னைக்கு உன் திருவடியை வணங்குவேன் நீங்க இருன்னு சொல்லிட்ட அரியாரானார் எல்லாரும் வந்து கால் சேர்ந்தார் நான் தான் செடி செய்ய உடலும் இது நீக்க மாட்டேன் நான் மட்டும்தான் அங்க இருக்கிறேன் எனக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கூட பரவாயில்ல இல்ல எப்பப்பா நான் வருவேன் அந்த பிரிவாத்தான் எனவே என்னால் நான் என்னைக்குப்பா உன்னுடைய திருவடி வந்து அடைவேன் வணங்குவன் வல்வினையேன் ஆழி வல்வினையேன் என்னால் வணங்குவன் ஆழியப்பா உடையாய் அடியேன் உனடை கிளமி ஆழியப்பா இந்த கடல் சூழ்ந்து உலகத்தை எல்லாம் உனக்கு உடமையாக கொண்டிருக்கிற பெருமானி என்னையும் அடிமையாக உடையவனே அடியேன் உன் அடைக்கலமே நீதான் காக்கணும்பா மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை மின்கணினார் மின் போன்ற கண்களை உடையவராம் மின்னல் எப்படி இருக்கும் அப்படி தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் அதுபோல இவன் கண்களை அப்படியே பார்ப்பாங்க மூடுவாங்க பார்ப்பாங்க அந்த மின்னல் போல இருக்குமா ஏன்னா கண்காணம் எப்பவும் திறந்திருக்காது அதனால அப்படி கணினார் முடங்கும் இடையார் அசையும்படியான இடையுடையவர்கள் வெகுளி வலையில் அகப்பட்டு வெகுளி வலையில் கோபத்தினால நான் அது என்ன அவங்களுக்கு உங்களுக்கு கோபம் என்ன கோபம் இவர் எங்கேயாவது திருநீலகண்டர் மாதிரி போனாருன்னா அவங்க விட்டு விட்டுருவாங்க திருநீலகண்டர் மாதிரி போனோம் அங்க கோவலன் மாதிரி போனா ஆனா அந்த அம்மாட்டும் விடல ஆனா இந்த அம்மா அந்த அந்த மாதிரி இருந்த உடனே தூட்டுச்சு திருவள்ளுவர் தலைவி திருவள்ளுவர் தலைவி அவட்ட தனி நிலைமை அப்போ ஒரு கணவன் தவறான முறையில இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொண்டா கோபம் வர்றது இயற்கை இயற்கை திருவள்ளுவர் தலைவி அப்படி இல்லை வேண்டியம்மா அவர் என்னடி பதுவு சுடி சாயந்தரம் ஆபீஸ் அஞ்சு மணிக்கு விட்டா அஞ்சு அஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு திரும்ப காலையில ஒன்பதரை மணிக்கு ஆபீஸ்னா இங்க இருந்து ஒன்பது பத்துக்கே தான் கிளம்புறாரு உங்ககிட்டயே தான் இருக்காரு இங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு சொன்னா வா வா வான்னு சேர்ந்து போறாரு என்னடி பண்ணுனாடு ஏண்டி கோவிச்சுக்கிற அப்படின்னு சொல்றேன் வெளியில சொல்லாம இருக்கியாடி அப்படின்னு சரிடி திருவள்ளுவர் இதெல்லாம் ஓவியமா காணலாம் இங்க வா அப்படின்னு அவர் ஒரு தப்புமே பண்ணல ஆனால் நான் கோவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா சமாதானப்படுத்தும் போது அது கிடக்குது போ இது கிடக்குது போ அப்படி போ இப்படி போன கொஞ்சம் இருப்பாரு அதை கேட்கறது வெளியே சொல்லாது இல்லை தவறு அவர்க்கு ஆயினும் சொன்ன ஒரே ஒரு பலவன் திருவள்ளுவன் தான் மற்ற வேலை எல்லாம் மாதிரி இப்ப படத்தோட போனாங்க அதனால நான் கோச்சுக்கிட்டேன்னா இவ ஒரு தவறு என் தவறு செய்யல இல்லை தவறு அவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது கோச்சுக்கு மாதிரி இருக்கலாம் ஏன் அவர் அடிக்குமாறு அது கிடக்குது போ மன்னிச்சுக்க நான் இனிமே போக மாட்டேன் ஏன்னா அது சொல்றாரு அது கேட்கறதுக்காக திருவள்ளுவர் தலையை ஊற்றி தான் இப்படி அவர் புரட்சினா இந்த இங்க அகர முதல் எழுத்தெல்லாம் எடுத்தலாம் இதுல இருந்து கடைசி குரல் ஊடுதல் காமத்திற்கின்றும் அதற்கின்றும் கூடி முயங்க பெரியன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது குரல் இது வரைக்கும் புரட்சி தான் இருக்கின்றது எல்லாம் ஒன்னியமுக வரிக்குள்ள ஒன்னியமுக வரிக்குள்ள இது மாதிரி வேற எங்கேயா இருக்குதா தவறு செய்தான் பரத்தை ரோட்டுக்கு போனான் அதனால நான் கோச்சுக்கிட்டேன் இங்க இல்லை தவறு அவருக்கு ஆயினும் அவர் மேல ஒரு மாசம் சொல்ல முடியாது ஒரு தப்பு இல்லை ஆனாலும் நான் ஏன் கோச்சுக்கிறேன்னா கோச்சுக்கிட்டாங்க அவர் அது தர்றேன் இது தர்றேன் இதெல்லாம் செய்யறேன் பாரு அதை பார்க்கலாங்கிறது தாண்டி செய்யறேன்னா வேற ஒண்ணும் இல்ல வெளியே சொல்லாத ஓ சிவ சிவ ஆகவே இப்படி எல்லாம் இங்க என்ன சொல்றார் இந்த பாட்டு மின் மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வகையில் அகப்பட்டு இந்த மாதிரி கோபம்னா தவறு செஞ்சு திருநிலகண்டர் மாதிரி தவறு செய்து கோபம் வாங்குறதுன்னா பரவாயில்ல தவறின்றியே திருவள்ளுவர் தலைவி மாதிரி அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை ரொம்ப இடிந்தவனாக இப்படி நான் புரண்டு கொண்டிருப்பவனை புரளாமல் புகுந்தருளி மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து பிறந்து அப்படி புரளாமல் என்னைக்கு என்னுடைய உள்ளத்துல புகுந்து என் கணிலே அமுதூரி தித்தித்து என் கனிலே அமுதூரி தித்தித்து எல்லாத்துக்கும் வாயில அமுதத்தை ஊத்துனா தித்திக்கும் இவருக்கு கண்ணுல நின்று அந்த அமுதத்தை ஊத்து தித்திக்குதான் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனி கடலமூதே ஆமா கண்ணகத்தேன் என்று கலிதரு தேனி திருவள்ளுவர் தலைவி ஏண்டி உன் தலைவர் கண்ணை விட்டு போகமாட்டாங்க போகமாட்டாங்க இல்லடி ஏண்டி ஆமா இப்படி இந்த மேல் அந்த இமையை அடிக்கும் போது அவர் மேல படுமே அதானே எங்க ஐயாட்டு இல்ல உள்ள போடுவார் சரி அப்படி வந்து அவர் உள்ள வந்து போயிடுவாரு அப்புறம் அது அடிக்கடி இந்த மாதிரி இப்படி இப்படி வந்து அதை இது அதுக்காக அவருக்கு ஒன்றும் அடியும் படாதான் இல்ல அப்போ இந்த இமை வரும்போது உள்ளேயும் போக மாட்டாரு இங்கதான் கண்ணிலே தான் இருப்பாரு ஆனால் அந்த கண் அப்படி இப்படி படும்போதும் அவரு அந்த அடி வாங்கவும் மாட்டார் என்னடி நின்னை கொஞ்சரணி அப்படின்னாரு அதான் எங்க கணவர் வேலை கண்ணுள்ளில் போகார் கண்ணுக்குள்ளேயும் போயிட்டு இந்த இமை இப்படி அடிக்கும் போது கண்ணுக்குள்ளேயும் போக மாட்டார் பயந்துகிட்டு கண்ணில் தான் இருப்பார் ஆனா அந்த இமை அடிக்கும் போது அதனால அடியும் வாங்க மாட்டார் நுண்ணியரியம் காதலவர் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வி என்று சொன்னமே திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் அவருடைய அமைப்பு இது எண்பத்துல இது மாதிரி வேற சங்கீதத்திலேயே கிடையாது செஞ்சு கண்ணில் இருந்தாருன்னா அப்ப வந்து ஒவ்வொரு தடமும் அடி வாங்குவாருன்னா அடியும் வாங்க மாட்டார் சரி இந்த மேல இமை வரும்போது உள்ள போடுவாரா உள்ளயும் போக மாட்டார் அது எப்படி இருப்பார் அதான அவர்கிட்ட இருக்கிறது எழுதிய பாட சொல்லுங்களேன் தலைமை என்னது முருகா முருகா ஆச்சு நல்ல நடிகர்கள் எல்லாம் போயிட்டு போய் ஒருத்த ஒரு ஆள் இந்த கடவுள் பக்தி பாருங்க பிழைக்கிறங்கும் எந்த பாட்டு மாவடு வயிறன்ன கன்னி பங்கா மாவடு வயிறன்ன கன்னி பங்கா எங்கெங்க எல்லாம் போனா பாத்தீங்களா மா சின்ன வடு அந்த வடு வந்து அது அப்படியே நறுக்கணும்னு நேத்தா இப்படி இப்படி இருக்கும் இந்த வளைவு அந்த வளைவு இருக்கும் இந்த வளைவு எப்படி இருக்குதோ அது போல அப்படி இப்படி இருக்குமா ஆனா மாவடுவையிறன்ன கன்னி பங்கா இந்த மாவடுவை நாமெல்லாம் பயன்படுத்துறத விட இந்த பார்ப்பனர்கள் பயன்படுத்துவாங்க ஏன் தெரியுங்களா மாவடு வந்து வடுவா இருந்ததுன்னா தோற்பு நிறைய இருக்கும் நீ அது காயாகையா இருந்தாதான் பொண்ணு புளிக்க நல்லா திதிக்கும் இந்த புளிப்போ இந்த திதிப்போ ரெண்டும் இல்லாம இந்த வடுதான் துவர்க்கும் துவர்ப்பும் அவ்வளவு நல்லது அதனால இந்த வந்து சின்ன சின்ன வடு பாருங்க அதை வந்து ஊறுகா போட்டுக்கிருப்பாங்க அது அவர்களுக்குன்னு உரிய கலை ஆமா இப்ப போயிட்டு அப்படிலாம் சொல்றேன் அதனாலதான் வடுவு செய்யணும் காய போட்டீங்கன்னா ஒண்ணு புளிக்கும் அல்லது இதுங்க உங்களுடைய அந்த வடு எல்லாம் துவர்க்கும் வாழைப்பூ தான் துவர்ப்பு நமக்கு இந்த வடு துவர்ப்பு இது மாதிரி மாதளம் காய் துவர்ப்பு கனி இனிப்பு மாதளம் காய் துவர்ப்பு இதெல்லாம் சாம்பாரத்துல ரெண்டு தரமா சேர்த்துக்கணும் அப்பதான் துவர்ப்பு சத்தெல்லாம் வரும் என்ன உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்து ரத்தினில் ஒப்பில அந்த நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் மகேஸ்வர பூஜையிலே இருக்கணுங்கிறார் அவ மகேஸ்வர பூஜைன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சாப்பிடறதுலயே துவர்ப்பு எப்படி வைக்கலாம் வாழைப்பூ எவ்வளவு அறியணும் ரெண்டு நாளைக்கு முன்னே பிடிக்கணும் அறியறது இந்த மாவுட அப்படி இல்ல நீங்க எதனா ஒரு ரெண்டு மரக்கா போட்டு வச்சீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணு வச்சுட்டு போடலாம் மாவு எனவே இப்படி எல்லாம் அந்த மாவடு வகிரன்ன கண்ணி எண்ணி மாவினுடைய வடுவை பிளந்தால் எப்படியோ அதுபோல் இருக்கிற வளைவினையுடைய கண்ணுங்களை கண்களை உடைய எங்க அம்மா யார் உமையம்மை அந்த உமையம்மையை ஒரு கூட்டினுடையவனி நின் மலரடிக்கே பூவிடுவாயி நீ ஒண்ணு எப்பா நீ வா நல்ல என்று சொல்லி என்னை அடித்தாலும் சரி இல்லது கும்பிக்கே கும்பின்னு அந்த உடம்பு மீண்டும் பிறப்புல விட்டாலும் சரி நீ இங்கே வேணாம்ப்பா வாய்ங்கூட என்று சொல்லி அழைத்ததாலும் நீதான் இல்ல இந்த பிறவியில நீ இருப்பா என்று சொன்னால் நீதான் அது உன்னுடைய விருப்பம் திருவுள்ள எப்படியோ அது அல்லவா நான் என்ன செய்ய முடியும் அதனால கும்பிக்கே விடுவாய் நின் குறிப்பறியேன் உன்னுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கோ அது எனக்கு தெரியலையப்பா பாவிடையாடு குடல் போல் கறந்து பறந்தது உள்ளம் பாவிடையாடு குடல் போல் கறந்து பின்னர் இந்த பாவிடையாடு என்ன இருக்காது நெசவு நெசவு நெசவுலையா சரி சரி சரி அதுக்கு பானு பேராமா பாவிடையாடு குடல் போல் கறந்து அப்படியான நெசவு செய்கின்ற பொழுது இங்க அங்குமா நுழைஞ்சு நுழைஞ்சு வர்றாங்க போது அவங்களுடைய குடல் எப்படி இருக்கும் அப்படி தானா கீழே சதுரம் அல்லவா குடல் போல் பாவிடையாடு குடல் போல் கறந்து பறந்தது உள்ளம் என்னுடைய உள்ளம் நீ என்ன செய்வியோ ஒன்னு கூவி என்னை அடைத்தாலும் சரி அல்லது மீண்டும் இந்த பிறப்பிலேயே எனக்கு அடித்தாலும் சரி எனக்கு என்னப்பா தெரியும் ஒன்று தெரியாது அதனால என்னுடைய உள்ளமானது மறைந்து ஆ கெடுவேன் நீ இப்படி ஆனா ஒண்ணு நீ என்னை அழைத்தால் நிச்சயம் நான் போய் பிழைப்பேன் மீண்டும் இந்த கும்பியிலேயே மீண்டும் இந்த துன்பத்தில் அழுத்தின இருக்க மாட்டேன் அதனால உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பிரிவு அறியா அன்பர் நின் அருட்பை கடல் தாளினை கீழ் மறிவறியா செல்லும் வந்து பெற்றார் பிரிவு அறியா பாத்தீங்களா இங்க பிரிவுங்கும் போது இந்த சின்னடினா தான் போடணும் பிரிவுங்கிறது எதுகை நோய்க்கு வல்லினம் வந்தது ஏன்னா அடுத்த அடுத்த வரையில் என்ன வந்திருக்குது மரி வல்லினம் அடுத்ததுல நெறி அரி அதனால இந்த மாதிரி இடங்கள்ல அது மாதிரி வரலாம் நீங்க வந்து உரைநடையில வசனத்தில் அப்படி கூடாது இது செய்யுளானதுனால எதுகை நோக்கி அவ்வாறு வந்தது என்று எழுதலாம் செய்யுளுக்கு ஒரு தனிச்சிறப்பு இதே நீங்க தனியா எழுதும்போது பிரிவுங்கும்போது இந்த பாத்தீங்கன்னா பண்ணும் எனவே பிரிவு அறியா அன்பர் உன்னுடைய திருவடியை பிரியாது இருக்கின்ற அன்பர் இருக்காங்களே அவர்கள் நின் அருட்பை கடல் தாளினை கீழ் மறிவறியா செல்வம் வந்து உன்னுடைய திருவடி ஆகிய நலர்களை இருந்து மறிவு அறியா செல்வம் மீண்டும் பிறப்பதற்குரிய அமைப்புல இல்லாத செல்வம் அப்ப முத்தி செல்வம் முத்தி செல்வம் உன் திருவடி அடைஞ்சிட்டா அதுதான் முத்தி பிறவி பெருங்கடல் நீந்து வரும் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்த பத்தாவது குரல் இது பத்தாவது அதனால அவனுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் இந்த பெரிய பெருங்கள் நீந்துவார்கள் இல்ல நீந்த மாட்டாங்க இங்கேதான் சொல்றது பாவம் அதனால் பத்து குரல்ல ஏழு குரல் திருவடியை பத்தி சொல்றது பத்து குரல்ல அவரை போய் ஒண்ணுமில்லாத சகாரா பாலைவனம் ஆக்குறீங்களடா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு விட மாட்டீங்க அல்லது நீங்க திருக்குறள் வச்சு வழிபடுங்க நல்ல நல்ல அருமையா திருக்குறள் போட்டு பெரிய புத்தகத்தை அதை வச்சு வேணா வழிபடுங்க பரவாயில்ல திருவள்ளுவர் போட்டா நல்ல தெய்வபக்தி உடையவர் உனக்கு இல்ல எனக்கு இல்ல அப்படி பேச்சு இல்ல அழகா உடையவர் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு படிக்கிறீங்கல்ல கொட்டி வச்சிருக்காருல்ல அப்புறம் ஏன் சஹாரா பலவன் பண்ணிக்கிறீங்க என்னமோ அதான் இலங்கை போன போது ஒரு பெரியவர் இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற திருவள்ளுவரை மயிலாப்பூர் திருவள்ளுவர் நல்ல திருநெல்வேலி பிரிவரியா அன்பனின் அருட்பை கடல் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பாத்தீங்களா அந்த திருவடியங்கள் இருப்பதே செல்வம் தான் செல்வன் கடலேத்தும் ஞான சம்பந்தர் அந்த செல்வன் கடலேத்தும் செல்வத்தை பெற்றிருப்பார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் இப்படி எல்லாம் பெரியவங்க எல்லாம் உன்னை திருவடி அடைந்து இன்புற்றிருக்காங்க அடியேன் உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன் உன்னை எப்படி வணங்கணுங்கிறது கூட எனக்கு தெரியலப்பா நின்னையே அறியேன் நீ யார் எப்படி இருக்காய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குப்பா நின்னையே அறியும் அறிவறியேன் ஆனா உன்னை அறியணும்னா இங்க இங்க ஒண்ணு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்ல உன்னையே நின்றிருந்தா பார்த்தோம் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் உன்னுடைய சிந்தனையே நான் நினைத்திருந்தால் உன்னை நிச்சயமா அறியலாம் அதெல்லாம் அடியேனுக்கு இல்லையப்பா அதனால் தான் நான் வருந்துகிறேன் அதனால் உடையாய் என்னை அடிமையாக உடையவனே அடியேன் உன் அடைக்கலமீ வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை பாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் பாருங்க வழங்குகின்றாய்க்கு அங்கு ஒரு அருமையான சொல்லு வழங்குகின்றாய்க்கு என்பதுக்கு என்ன காலத்தில் இருக்கு இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா வழங்குகின்றாய்க்கு நிகழ்காலம் வழங்கினாய்க்குன்னா இறந்த காலம் வழங்குவாய் எதிர்காலம் ஆனா வழங்கினாய் என்றா இறந்த காலம் வழங்குவாய்னா எதிர்காலம் வழங்குகின்றாய்க்கு இலக்கணத்துல ஒரு அருமையான இலக்கணம் நன்னூறாரே பாடி நிகழ்காலத்துல ஒண்ணு சொன்னா அது மூன்று காலத்திலும் நிகழ்வதை தான் அப்படி சொல்லணும் முக்காலத்தினும் ஒத்தியல் பொருளை செப்புவர் நிகழும் காலத்தானி ஒரு சூத்திரமே பண்ணும் மூன்று காலத்திலும் நடக்கிற செய்திகளை இறந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ போடக்கூடாது நிகழ்காலத்துல சொல்லணும் அப்போ என் அன்றும் வழங்குகின்ற வழங்கினாய் இன்றும் வழங்குகின்றாய் இனி என்றும் வழங்குவாய் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது அப்படிதான் அப்ப நீ வழங்குவது எப்பன்னா பண்டும் என்றும் என்றுமாக வழங்கி கொண்டிருக்கிறாய் அதான் வழங்குகின்றாய்க்கு பரிமையில உரையிழந்தார்னா நச்சன உரையிலிருந்தார்னா வழங்குகின்றாய்க்கென நிகழ்காலத்தால் கூறினால் அச்செயல் முக்காலத்தும் நிகழ்வது பற்றி என்னை முக்காலத்தின் ஒத்தியல் பொருளை அருமையான பகுதி வழங்குகின்றாய்க்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறாய் எப்பொழுதும் உன் அருள் ஆரமுதத்தை அடியேனும் என்ன செய்த வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் ஆனா எனக்கு என்ன இது மாதிரி வந்து உன் அருளாரமுதம் ஆனதுனால கிடைச்சது இனிமே மீண்டும் எங்க கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிடைச்சதையும் நம்ம ஆறு வாரி ஒண்ணு விக்குகின்றேன் ஆனா தொண்டை சின்னதுதானே ஆசை அதிகமா இருக்குது கையும் பெருசா இருக்குது தொண்டை சின்னதால இருக்குது இந்த கைக்கு ஏற்படுறதுன்னா வச்சு உள்ள தள்ளிவிடலாம் என்ன பண்றது இல்ல அதுல விழுங்கின்றேன் திக்கினேன் வினையேன் விதி என் விதி இன்மையால் பாருங்க நீ என்னமோ குறைச்சல்லாம தான் வழங்குற நான் ஏதோ சாப்பிடுறேன் இந்த தொண்டை இடம் கொடுக்கல இது பாருங்க எனக்கு வாய்ச்சி தொண்டை நல்ல பழங்கிறதுக்கு நல்ல பிள்ளை பெருசு பெருசா ஊட்டி ஊட்டி கொடுக்கும்போது ஆண்டு விழுங்கி இல்லாமல இங்க வந்து விக்கி விதி இன்மையால் என்ன பண்றது கொடுத்து வச்சும் எனக்கு கொடுத்து வைக்கல அதனால் தழங்கரும் தண்ணீர் தருக பந்து உய்ய கொள்ளாய் இந்த மாதிரி கேட்ட புண்ணியமா இவர் தான் இல்ல இவர் விழுங்குவாராம் விக்கிக்குவாராம் அதனால யாரும் என்ன பண்ண அமுதம் வழங்குறவர் யாரோ அவரே கூஜாவில் தண்ணி வச்சுக்கிட்டு விக்கதா ராஜா இந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்க தண்ணி கொஞ்சம் குடிக்க நீயே தரணுமா ஏன்னா அம்மா பெத்த அம்மா தான் நம்ப அம்மையே அப்பா ஒப்பிராமணி நீதானம்மா எனக்கு அதனால நீ தான் கொடுக்கணும் எல்லாரும் அப்பர் சுவாமி பார்த்தார் அம்மா மட்டும் என்ன அப்பன் அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அடிக்கடி நான் சொல்லுவேன் அக்காளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியும் மாமன் மாமையாக அறியல தனக்கு கல்யாண ஏற்பாடு இல்லாமலேயே மாமன் மாமி தெரியல பாவம் அக்காவுக்கும் தனக்கும் மாமன் மாமின்னா சொல்லால தெரியுமே தவிர உண்மையான மாமன் மாமி தெரியாது தனக்கு தெரியாது கூட பரவாயில்ல அக்காளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிச்சயார்த்தம் எல்லாம் பண்ணி இன்னி எல்லாம் ஆவணி மாசமும் வச்சிருந்தாங்க ஆடி மாசம் கடைசியிலேயே கணவனார் போயிட்டார் அதனாலதான் கொடுத்துட்டார் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து கொண்டான் சிவ சிவ இப்படி எல்லாம் இருக்கிற அந்த அனுபவங்கள் தான் இதெல்லாம் வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் வினையேன் என் விதியின்மையால் விக்கினேன் இல்லைன்னா விற்காம போயிடும் உள்ள ஏன்னா வளவடன் தானே இருக்குது போயிருக்கலாம் என்னுடைய விதி இல்லாதனால அது கொஞ்சம் நடுப்புற போய் கொஞ்சம் விற்குது அதனால பெருமானி நீ என்ன கொடுக்கணும் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய கொள்ளாய் பாருங்க இது ரொம்ப அருமை சுவை நாக்கு ருசி பிடிச்ச நாரிய புண்ணாக்குங்கிற மாதிரி இப்ப நான் அமுதத்தை முழுங்கி முழுங்கிட்டு இருக்கும்போது விக்கிட்டு இருக்கிறேன் நீ சாதாரணமா திருவண்ணாமலை தண்ணிய மயிலாடுதுறை தண்ணிய குடிச்சுங்க இது சுவை இருக்காது இங்கேயோ நீ ஏற்கனவே என்ன சாப்பிட்டு இருக்கிறேன் அதனால அமிர்தம் சாப்பிட்டதுனால அந்த சுவை குன்றாத மாதிரி தண்ணிய நல்ல இனிப்பா இருக்கணும் அதனால இனிப்பான தண்ணியை குடிச்சு தண்ணி கொடுத்தா பார்த்தாதான் இனிப்பான தேன் என்ன தண்ணீர் குடிச்சா இந்த அமிர்தம் சாப்பிட்ட அந்த தொண்டைக்கு இந்த தண்ணி குடிச்சோன்னு சப்புன்னு அப்படிங்கிறது அந்த சுவை மாறக்கூடாதுன்னா தமிழனுக்கு விளங்காது அந்த டேஸ்ட் மாறக்கூடாது அவன் அப்படி சொன்னது தமிழன் அல்லவா அதனால அந்த சுவை மாறக்கூடாதுல்ல அந்த நீ முன்ன என்ன அமிர்தம் சாப்பிட்டு இருக்கிற இப்ப வெறும் பச்சை தண்ணி குடிச்சோம்னு சொன்னா அந்த டேஸ்ட் மாறிடும் அதனால பச்சே நன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய் என்ன எங்க இருக்கு நீங்க எங்க இருக்கு தழங்கரும் தேனன்ன தழங்கு எங்க இருக்குது தழங்கரும் தேனன்ன படிப்படாது தழங்கரும்னா அதாவது வந்து தேன் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா உண்மையான தேனா இருந்து சுவையோடைய தேனா இருக்கணும் அந்த தேனன்ன தண்ணியை தந்து உயப்புள்ள அப்படிங்கிறார் தண்ணியும் சுவையா இருக்கணுமா அதனால வெறும் இல்லாத தண்ணின்னா முன்னால அமிர்தத்தை சாப்பிட்டு இருக்கிற தொண்டைக்கு இது சரி வராதாம் அதனால அப்படி இருக்கணுமா தண்ணீர் பருக உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் வருந்துகிறேன்பா உடையாய் அடியேன் உன்னடைக்கலனி என்று ரொம்ப அருமையா சொன்னார் இனி உமக்கே உமக்கே மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடே முகத்தான் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கு இருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீர் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே காரூர் கண்டத்து எந்தோள் முக்கண் கலைகள் பலவாகி காரூர் கண்டத்து எந்தோள் முக்கண் கலைகள் பலவாகி கலைகள் என் கண் கொண்டீர் நிறே படிப்பட்டீர் பாரூரறிய என் கண் கொண்டீர் நிறே படிப்பட்டீர் வாழ்ந்து போதீரே